قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد إن الدين عند الله الإسلام وقال النبي صلى الله عليه وسلم الإسلام يهدم ما كان قبله أو كما قال عليه الصلاة والسلام صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين புகழ் அனைத்தும் அல்லா ஜல்ல ஷானஹு தஆலாவிற்கே உரித்தாக்குக எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபியங்கள் தபஅ தாபியங்கள் சுகதாக்கள் சாலிஹீன்கள் நாதாக்கள் நல்லவர்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக்குக கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே இஸ்லாம் போபியா இஸ்லாத்தை நோக்கி வரும் வன்முறைகள் உலக நாடுகள் இஸ்லாத்தை எந்த கண்ணோட்டத்தோடு பார்க்கிறது இஸ்லாமியர்கள் உலக நாடுகள் பார்க்கிற பார்வையை உணர்ந்து நாம் என்ன செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம் என்பதை பற்றி ஒரு சில விஷயங்களை பகிர்ந்து கொள்வதற்காக ஆசைப்படுகிறேன் அன்பிற்குரியவர்களே அல்லாஹுவின் நல்லடியார்களே ஜெர்மனியை சார்ந்த டாக்டர் தாமஸ் தன்னுடைய ஆய்வறிக்கையில் அழகாக எழுதுவார் உலகத்தில் இருக்கிற எல்லா வளரும் நாடுகளுக்கும் இஸ்லாத்தின் மீது போராமை இன்றைக்கு அதிகரித்திருக்கிறது இன்று அல்ல ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளாகவே இஸ்லாத்தின் மீது போராமையும் வன்முறையும் பெருமானார் பிறந்ததிலிருந்தே துவங்கி வருகிறது அதை எப்படி ஜமாளிப்பது என்பதை எழுதுவார் ரொம்ப அழகான ஆய்வு கட்டுரை இஸ்லாத்தை ஆய்வு செய்து தன்னை தன்னுடைய பெயரை தாவூதாக மாற்றி வாழ்ந்து கொண்டிருக்கிறார் அவர் சொல்லுவார் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் நபிகள் நாயகம் கொண்டு வந்த கல்வியின் மீது போராமை காரணம் என்ன தெரியுமா அன்றிலிருந்து இன்று வரைக்கும் உலகம் சந்தித்துக் கொண்டிருக்கிற எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது உலகத்தில் ஒரு எங்கும் இல்லை டாக்டர் தாமஸ் சொல்லுகிற வார்த்தைகள் உலகம் இன்றைக்கு பல்வேறு நெருக்கடிகளையும் பிரச்சனைகளையும் சந்தித்து வருகிறது அதுல முதல் பிரச்சனை என்னன்னா அரசியல் நெருக்கடி இன்னைக்கு உலக நாடுகள் அத்தனையிலையுமே அரசியல் நெருக்கடி இன்னொரு பாஷையில் சொல்வதானால் அரசியல் பயங்கரவாதம் அரசியல் சார்பு பயங்கரவாதம் உலகம் முழுக்க நடந்து கொண்டிருக்கிறது இந்த அரசியலை நம்முடைய அறிவை வைத்து இந்த நெருக்கடியை தீர்க்க முடியுமா என்றால் உலகம் தத்தளித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற அரசியல் நெருக்கடியையோ பயங்கரவாதத்தையோ அரசியல் சார்பு பயங்கரவாதத்தையோ தன்னுடைய அறிவை வைத்து தீர்க்க முடியாது என்று உலகம் தடுமாறுகிறது இதற்கான தீர்வு இஸ்லாத்திலும் குர்ஆனிலும் தான் இருக்கிறது ஒரு அழகான கதை ஒன்றையும் அவர் அடிக்கிறார் ஒரு திருடன் இன்றைக்கு இருக்கிற அரசியலின் நிலை எப்படி இருக்கிறது என்பதை அழகாக சொல்லுவார் ஒரு திருடன் ஒரு பெரிய வீட்டுக்கு கொள்ளையடிப்பதற்காக திருடுவதற்காக சொல்லுவார் சென்றால் எல்லோரும் இரவு நேரத்தில் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள் இவன் செல்லுகிறான் ஆனால் அந்த பங்களாவை பாதுகாக்கிற நாய் மட்டும் இழுத்துக் கொண்டிருக்கிறது உள்ளே செல்வதானால் நாய்க்கு இரையாக வேண்டும் ஒரு தந்திரம் செய்தான் திருடன் பக்கத்தில் சென்றான் ஒரு நல்ல தொடை ஒன்றை வாங்குகிறார் பொறிச்ச சப்ப எடுத்துக்கொண்டு வந்து அந்த நாயிடத்திலே காட்டுகிறார் கேட்டுக்கு வெளியில நாய் ஒன்றுமே பேசவில்லை சம்மதம் தெரிவித்ததாக நினைக்கிறான் கேட்டுக்கு மேலே ஏறியும் அந்த கரியை காட்டுகிறான் பார்த்தாயா பார்த்தாயா என்று நாய் ஒன்றுமே செய்யவில்லை கேட்ல இருந்து கீழே குதிச்சு சம்மதத்தை கேட்கிறான் அந்த கரியை காட்டுகிறான் நாய் ஒன்றும் பேசவில்லை நாலடி முன்னால் வைத்து கரியை காட்டுகிறான் ஒன்றும் பேசவில்லை நகர்ந்து நகர்ந்து சென்றான் முன்னால் சென்றான் நாய்க்கு அருகில் சென்று கரியை காட்டுகிறான் ஒன்றுமே செய்யவில்லை நாய் சம்மதித்து விட்டது என்ற ஒரு முடிவுக்கு வந்து கரியை நாய்க்கு முன்னால் போடுகிறான் வேகமாக நாய் பாய்கிறது கரியை நோக்கி அல்ல இவன் குறவனையை நோக்கி பாய்கிறது இப்ப நாயிட்ட பேசுறான் இது கதைக்கு சொல்லுகிறார் நாயிட்ட பேசுறான் நீ சம்மதம் சொல்லித்தானே நான் உள்ளே இறங்கினேன் வெளியே இருந்து கேட்டேன் ஒன்றும் பேசவில்லை கேட்டுக்கு உள்ளே குதித்தும் கேட்டேன் ஒன்றும் பேசவில்லை நகர்ந்து நகர்ந்து கேட்டேன் ஒன்றும் பேசவில்லை கரியை போட்டவுடன் அதன் மீது பாய்வதற்கு பகரமாக என் மீது பாய்ந்தாயே அந்த நாய் சொல்லிச்சான் நீ கரிய கையில வச்சிருக்கிற வரைக்கும் நல்லவனா கெட்டவனான்னு என்னால தீர்மானிக்க முடியவில்லை நீ போட்டதற்கு பிறகுதான் தெரிந்தது லஞ்சம் கொடுப்பவன் நீ என்று என்னை வளர்க்கிற எஜமானனுக்கு என்னால் ஒருபோதும் மாறு செய்ய மாட்டேன் இது போன்றுதான் அரசியல்வாதிகள் இலவசம் என்ற லஞ்சத்தை கரியை போடுகிற பொழுது சமுதாயம் கரியை கவியதா போட்டவர்களை கவியதான் கேட்கலாம் இலவசத்தை போடுகிற பொழுது இந்த சமுதாயம் அங்கேயே உறங்கிய காரணத்தினால் இன்றைக்கு இந்த சமுதாயம் மாட்டிக்கொண்டு விழுக்கிறது அரசியல் நெருக்கடியில் மாட்டிக்கொண்டு விழுக்கிறது இந்த அரசியல் நெருக்கடிக்கான தீர்வு இஸ்லாத்திய தவிர உலகத்தில் எதுவும் இல்லை என்று தாமஸ் எழுதுகிறார் உமரே ஃபாரூக் அலி அல்லாஹு தாலாவினுடைய ஆட்சி காலம் இருக்கிறதே அது எப்படி நடந்தது உமர் அலி அல்லாஹு தாலாவுக்கு கடுமையான தாகம் இந்த தாகத்திலே சர்பத் கொடுக்கப்படுகிறது உமர் அலி சொன்னார்கள் எல்லா மக்களுக்கும் சர்பத் கிடைக்காத வரை நான் குடிக்க மாட்டேன் என்றார்கள் இது அல்லவா ஆட்சி ஹாலிவுன் இப்னு அல்லாஹுத்தலா பொருளாதார கணக்கை கொண்டு வந்து காட்டுகிறார்கள் உமர் அலி இன்னொரு ஆயிரம் திர்கம் அதிகமாக வைத்திருக்கிறார்கள் உமர் அலி இடத்திலே சொன்னார்கள் இது மக்கள் எனக்கு அன்பளிப்பாக கொடுத்தது வந்ததே கோபம் உமர் அலி அல்லாஹ்வுக்கு நீ ஆட்சியாளராக இல்லை என்றால் உனக்கு அன்பளிப்பு கிடைத்திருக்குமா இதற்கு பேர் அன்பளிப்பு அல்ல லெஞ்சம் இதற்கு பெயர் அன்பளிப்பு அல்ல லஞ்சம் அதனால் இதை இதை வைத்து மாநிலே அரசாங்கத்திலே சேர்த்து வை என்றார்களே உமரே பாருக்கிறது எல்லாத்தாலா இதுதான் ஆட்சி என்கிறார் குரானினுடைய ஆட்சி முறைதான் உலகத்திற்கு சரியான வழியை காட்டும் இந்த கல்வியின் மீது கொண்ட போராமை உலகத்தில் இந்த பிரச்சனை மட்டுமல்ல பொருளாதார பிரச்சனைகள் டாக்டர் தாமஸ் சொல்லுகிறார் இன்றைக்கு இருக்கிற பொருளாதார நெருக்கடியை தீர்ப்பதற்கு இஸ்லாத்தை தவிர சரியான மருந்து உலகத்திலே கிடையாது வகையை தவிர சரியான மருந்து கிடையாது இன்னைக்கு இருக்கிற பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் நிறைய பொருளாதாரம் படித்தவர்கள் பெரும் பெரும் பொருளாதார நிபுணர்கள் நாட்டின் நல்லவர்கள் வல்லவர்களாக திகழ்கிறார்கள் ஆடு தாடி வைத்ததற்காக பொருளாதார நிபுணர் என்று சொல்ல முடியாது ஆடு தாடியோடு இருக்கு தன் பொருளாதார நிபுணர்னு நினைக்க முடியுமா நினைஞ்சு பொருளாதாரத்தை தீர்க்க முடியுமா அதே ஆடு ஓநாய்களின் சந்தையிலே போய் தலைமை தாங்க முடியுமா இன்றைக்கு சமுதாயத்தின் சூழல் இப்படித்தான் இருக்கிறது பொருளாதார பிரச்சனைகளுக்கான தீர்வுகள் பொருளாதாரம் படைத்தவர்களால் படித்தவர்களால் சரி செய்ய முடியவில்லை நாம சொல்லுவார் பொருளாதாரத்தை சரி செய்வதும் இஸ்லாம் தான் குர்ஆன் தான் இந்த பொருளாதார நெருக்கடியை நீக்குவதற்கான ஒரே வழி ஏழைகளின் பணம் இவன் ஜோப்பில் இருக்கிற பொழுது ஏழைகளின் பணத்தை எடுத்து வெளியே கொடுத்து விட்டால் பொருளாதார நெருக்கடி நீங்கிவிடும் வட்டி ஒழிந்தால் பொருளாதார நெருக்கடி நீங்கிவிடும் என்று அழகான சித்தாந்தத்தை வடிக்கிறார் இன்றைக்கு உலகம் முழுக்க அடுத்து ஒரு பெரிய பிரச்சனை நடந்து கொண்டிருக்கிறது நோய் நொடிகள் உன்னுடைய அறிவால் அந்த நோய் நொடிகளை எல்லாம் தீர்க்க முடியுமா இன்றைக்கு காய்ச்சல் என்று சொன்னால் அதிலேயே இருநூறுக்கும் மேற்பட்ட வகை காய்ச்சல்களையும் நாம் பார்க்க முடிகிறது எத்தனை காய்ச்சல் டெங்கு காய்ச்சல்ங்கறான் விதவிதமான காய்ச்சல்கள் சிக்கும் குன்யான்னு சொன்னா கொஞ்ச நாளைக்கு முன்னால் எலி காய்ச்சல் இலங்கையில இப்பொழுதுதான் புலி காய்ச்சல் கொஞ்சம் ஓய்ந்திருக்கிறது இப்படி பல வகையான காய்ச்சல்கள் சமூகத்தில் நோய் நொடிகள் இதெல்லாம் தீர்ந்து சரியாக வாழ வேண்டுமானால் அதற்கான வழியையும் இஸ்லாம் தான் காட்டுகிறது நோய்நொடி இல்லாத வாழ்க்கை வேண்டுமா அதற்கு நீங்கள் சுகாதாரத்தோடு சுத்தமாக இருக்க வேண்டும் அத்தூர் ஈமான் சுத்தம் தான் ஈமானில் பாதி தொழுகைக்கு பெருமானார் ஈமானில் பாதி என்று சொல்லவில்லை நோன்பை சொல்லவில்லை காரியமும் ஈமானில் பாதியாக ஆகாது ஆனால் பெருமானார் இதை விட சிறந்த ஒரு வார்த்தையை எந்த தலைவனாவது சொல்ல முடியுமா சுத்தம் ஈமானில் பாதி இன்னைக்கு பாதிக்கு சுத்தம் இல்லை வீடு இல்லைங்கிறான் சுத்தத்திற்கே சொந்தக்கார சமூகம் இன்னொரு பக்கம் பார்த்தால் தாமஸ் சொல்லுவார் உலகத்திலே சுற்றுச்சூழல் பாதிப்படைந்து வருகிறது ஓசோனில் ஓட்டை நிலத்தடி நீர் குறைந்து கொண்டே வருகிறது இதற்கான தீர்வு என்ன மனித அறிவால் எழுத முடியுமா அல்லாஹ் தான் தீர்வு சொல்கிறான் நீங்கள் அல்லாஹுவிடத்தில் இஸ்திக்பார் செய்யுங்கள் அல்லாஹ்விடத்திலே இஸ்திக்பார செய்யுங்கள் சும்மஸ்தாஃபரு ரப்பக்கும் இன்னஹு கான கஃபாரா யுர்சிலி ஸமா அலைக்கும் மிக்ராரா யும்திதுக்கும் பிஅம்வாலி பனி வ லக்கும் ஜன்னாத்தி வ அல்லாஹ் குர்ஆன்ல எவ்வளவு அழகாக பேசுகிறான் நீங்கள் அல்லாஹ்விடத்திலே வானம் எனக்கு சொந்தம் பூமி எனக்கு சொந்தம் சூரியன் எனக்கு சொந்தம் சந்திரன் எனக்கு சொந்தம் உலகத்தில் இருக்கிற எல்லாம் எனக்கு சொந்தம் நான் நினைத்தால் தான் மழையை கொடுக்க முடியும் நான் நினைத்தால் தான் நீரை கொடுக்க முடியும் உன்னுடைய அறிவால் உன்னுடைய ஆராய்ச்சியால் உன்னுடைய உன்னுடைய சக்தியா உன்னுடைய வல்லமையா உன்னுடைய திறமையா நீ உருவாக்கி பாரு என்று கேட்கிறான் ஒரு சொட்டு நீரை உன்னால் உருவாக்க முடியுமா அத்தனையும் நான் கொடுக்கிறேன் உன்னுடைய அறிவாற்றலா எதையும் சாதிக்க முடியாது என்று ரப்புல் சொல்லுகிறானே அந்த ரம்பு சொல்லுகிறான் உனக்கு நீர் வேண்டுமா நிலம் வேண்டுமா விவசாயம் வேண்டுமா செழிப்பு வேண்டுமா அபிவிருத்தி வேண்டுமா அத்தனைக்கும் ஆரோக்கியம் வேண்டுமா அத்தனைக்கும் தீர்வு இஸ்திஃபார் செய்து கொள் டாக்டர் தாமஸ் சொல்லுவார் குரானில் தான் இருக்கிறது உலகத்தில் எதுவும் இல்லை அடுத்தும் சொல்லுகிறார் இதெல்லாம் பார்த்து உலகமே மிரண்டு போய் நிற்கிறது இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கக்கூடிய கல்வி ஞானம் அதற்கான தீர்வு உலக பிரச்சனைகளுக்கான தீர்வு இவர்களிடத்தில் இருக்கிறது எனவே போராமை அந்த போராமையின் விளைவு என்ன என்பதை பின்னால் பார்க்கலாம் இன்னொரு பக்கம் பார்த்தால் ஒழுக்க சீரழிவுகள் ஒழுக்க சீரழிவுகள் எந்த அளவுக்கு இன்றைக்கு சமுதாயத்தில் ஒழுக்கம் மலிந்து போனது ஃபேஷன் என்ற பேரில் இன்றைக்கு உலகம் ஆணை குறைப்பு கலாச்சாரத்தை அவிழ்த்து விட்டிருக்கிறது திருமணத்திற்கு முன்பதாகவே கருவை சுமக்கிற பெண்மணிகள் திருமணத்திற்கு முன்பதாகவே ஸ்வீடனில் ஐம்பது சதவிகித மக்கள் இருக்கிறார்கள் கருவை சுமக்கிற மக்கள் ஐக்கிய உலகத்திலே எட்டு சதவீதம் பேர் இருக்கிறார்கள் திருமணமானதற்கு பிறகு விவாகரத்து செய்கிற மக்கள் ஜெர்மனியிலே 69 சதவீதம் பெல்ஜியத்திலே ஒன்பது சதவிகிதம் ஸ்வீடனிலே ஐம்பத்தோரு சதவிகிதம் ஐக்கிய நாடுகளிலே ஐம்பத்தோரு சதவிகிதம் எந்த மக்கள் திருமணம் முடித்து விவாகரத்து செய்கிற மக்கள் ஒழுக்கம் எங்கே நீண்டு கொண்டிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது வரைக்கும் ஆண் பெண்ணை திருமணம் செய்த காலம் இருந்தது பெண் ஆணை திருமணம் செய்த காலம் இருந்தது இரண்டாயிரத்திலே தீர்ப்பு வந்துவிட்டது ஆண் ஆணை மணக்கலாம் பெண் பெண்ணை மணக்கலாம் நாய்கள் நரிகள் கூட இந்த செயலை செய்யவில்லை ஆனால் இன்றைக்கு சமுதாயத்திற்கு அரசாங்கம் அங்கீகாரம் வழங்கி இருக்கிறது அமெரிக்காவில் ஒரு தேர்தல் நேரத்தில் அறிக்கை வந்தது தேர்தல் வாக்குறுதி நீங்கள் ஆண் ஆணை திருமணம் முடிப்பதற்கு நாங்கள் அங்கீகாரம் வழங்குகிறோம் அரசு உரிமையாக ஆக்கி தருகிறோம் பெண் பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு அங்கீகாரமும் அரசு உரிமையும் தருகிறோம் என்று தேர்தல் வாக்குறுதியாக கொடுத்திருக்கிறது என்றால் ஒழுக்கம் எந்த அளவிற்கு மீண்டு வருகிறது இந்த ஒழுக்க வீழ்ச்சி நீங்குவதற்கும் ஒழுக்கத்திற்கான இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது ஒரு ஆண் எப்படி நடக்க வேண்டும் ஒரு பெண் எப்படி நடக்க வேண்டும் இன்றைக்கு மீடியா பிரச்சனைகள் அக்பர் இனி எதிர்வரும் காலத்திலே இளைஞர்களை குறித்து இந்த மீடியாக்கள் நடத்துகிற வேடிக்கைகள் இந்த மீடியாக்கள் நடத்துகிற தாக்கங்கள் என தெரியுமா டாக்டர் தாம சொல்லுவார் இனி எதிர்வரும் காலத்திலே திருமணத்திற்கு முன்பதாகவே இளைஞர்கள் ஆண்மையை இழக்கும் சூழல் நடந்து கொண்டிருக்கிறது வந்துவிடும் என்கிறார் திருமணத்திற்கு முன்பதாகவே ஆண்மை போய்விடும் இந்த சூழ்ச்சிகளை இன்றைக்கு மீடியாக்கள் செய்கிறது இதற்கான தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது இஸ்லாமிய ஒழுங்கியலில் தான் இருக்கிறது பண்பாடு நாகரிகம் கலாச்சாரம் அத்தனையும் இன்றைக்கு சிதைந்து வருகிறது ரெண்டு கரண்டியில சாப்பிடுவதை நீங்க பத்திரிகையில பார்த்திருக்கலாம் லண்டன்ல ஒரு ஹோட்டல்ல கையிலே சாப்பிட்டதற்காக அவர் ஹோட்டலில் இருந்து வெளியே தள்ளப்பட்டிருக்கிறார் ஸ்பூனில் சாப்பிட வேண்டும் ரெண்டு ஸ்பூனில் சாப்பிடுவது கலாச்சாரம் ஐந்து ஸ்பூனை அழகாக கொடுத்திருக்கிறானே ரெண்டு ஸ்பூன் கலாச்சாரம் இன்றைக்கும் பெரிய பெரிய ஹோட்டல்கள் பார்த்தா ரெண்டு ஸ்பூன் அடிக்கிறான் அல்ல அஞ்சு ஸ்பூனை கொடுத்திருக்கிறானே ஏன் மூன்று ஸ்பூன்களை பயன்படுத்தாமல் விட வேண்டும் அன்புக்குரியவர்களே இத்தனை பிரச்சனைகளுக்கும் தீர்வு இஸ்லாத்தில் தான் இருக்கிறது கல்வி ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்னால் இருந்து இன்று வரை இஸ்லாத்தோடு இணைந்திருக்கிறது இதை கண்ட பொறாமை அமெரிக்க உலகமும் இஸ்ரேல் இஸ்ரேல் சமீபத்திலே ஒரு கூட்டம் நடத்தியது அந்த கூட்டத்தில் ஒருவர் எழுந்து பேசுகிறார் பத்திரிகையில் வெளியான செய்தி எழுந்து பேசுகிறார் மக்காவையும் மதினாவையும் நீக்கிவிட்டால் தகர்த்துவிட்டால் இஸ்லாம் ஒழிந்துவிடும் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அல்லாஹ் கலாமுல்லா ரசூலுல்லா பைத்துல்லா மூன்றையும் பாதுகாக்கிற பொறுப்பை காணெடுத்திருக்கிறார் மனிதர்களின் கையில் கொடுக்கவில்லை அல்லாஹ் வன்முறைகள் கல்வித்துறை என்பது எல்லா பிரச்சனைகளுக்கான தீர்வு இஸ்லாத்தில் இருக்கிறது என்ற காரணத்தினால் இன்றைக்கு உலக நாடுகள் எல்லாம் இஸ்லாத்தை வேறு விதமாக பார்க்கிற சூழல் ஏற்பட்டிருக்கிறது பெருமானா செலந்தாகுலி விசனத்தினுடைய காலத்தில் இருந்து தொடர்கிறது டாக்டர் தாமஸ் சில வரலாறுகளையும் குறிப்பிடுவார்கள் நாயகத்தினுடைய காலத்தில் வெளியே இருந்து பார்த்தவர்கள் நாயகத்தை விரோதியாக பார்த்தார்கள் உள்ளே நுழைந்ததற்கு பிறகுதான் நாயகத்தின் அருமை புரிந்தது காட்சிய பால் தானே பூனைக்கு ருசிக்கும் கல்லடிபடுகிற மரம் தான் கனியுள்ள மரம் தான் கல்லடிபடும் அடித்தவர் உள்ளே போகிறார் சுமாமத்தின் உசால் நாயகத்தினுடைய காலத்திலே இன்னைக்கு அமெரிக்க ஏகாதிபத்தியத்தை போன்று அரபு நாட்டு மக்கள் அத்தனை பேர்களுக்கும் இன்னைக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம் சொன்னா எல்லா துறைகளையும் கையில வைத்திருக்கிற ரிலையன்ஸை போல அன்றைக்கு அரபகத்திலே எல்லா மக்களுக்கும் உணவு கொடுக்க கோதுமைகளை விநியோகம் செய்கிற பொறுப்பை எடுத்தவர் தான் சுமாமத்தின் பெரிய வியாபாரி நாயகத்தை கொள்பவர்களுக்கு பரிசு நபிகள் பெருமானாரை தீட்டுபவர்களுக்கு பரிசு நபிகள் பெருமானாரை ஏசுபவர்களுக்கு பரிசு நாயகத்தை குறித்து யாரெல்லாம் குறை சொல்லுகிறார்களோ அவர்கள்லாம் உயர்வாக மதிக்கப்பட்டார்கள் இந்த சுமாமத்தி வினோசால் கைதியாக பிடித்து வரப்படுகிறார் பள்ளியின் வெளியிலே தூணிலே கட்டப்படுகிறார் நாயகத்திற்கும் நாயக தோழர்களுக்கும் கடுமையாக தொல்லை கொடுத்த சுமாமா கட்டப்படுகிறார் பெருமான செலல்லா ஹோலிவர் செல்லும் வருகிறார்கள் ஒரு பெரிய கோடீஸ்வரன் நாயகன் வந்து நீங்கள் என்ன நாடுகிறீர்கள் என்று கேட்டார்கள் பாலைவனத்திலும் ஈரம் இருக்கும் என்பதற்கு பெருமானாரை விட ஒரு பெரிய சாந்தை உலகம் கண்டதே இல்லை ஈரத்தையே பார்க்காத பாலைவனத்திற்கும் ஈரம் உண்டு பெருமானாரை பார்த்தவுடன் நடுங்கினார் நாம செஞ்ச தீமைக்கு பெருமானார் என்ன தண்டனை கொடுக்க போகிறார்களோ தெரியவில்லையே என்ற பதட்டம் இன் தக்துல் தக்துல் தமீன் அவர் சொன்ன வார்த்தை என்னை கொலை செய்தால் உண்மையிலேயே கொலை செய்யப்படுவதற்கு நான் தகுதியானவன் தான் ஏனென்றால் அவ்வளவு பாவம் செய்திருக்கிறேன் நீங்கள் கேட்டால் எவ்வளவு வேண்டுமானாலும் என் உயிருக்காக தர தயாராக இருக்கிறேன் காலி செக்ல கையெழுத்து போடுவேன் இன்னைக்கு பாஷையில சொல்லலாம் என்ன கேட்டாலும் பொருளாதாரம் தர தயாராக இருக்கிறேன் நீங்கள் மன்னித்து விட்டால் நான் நன்றி உள்ளவனாக இருப்பேன் பெருமானார் சென்று விடுகிறார்கள் மறுநாளும் வருகிறார்கள் ஆனால் கைதிகளுக்கு உணவு கொடுப்பதிலே பெருமானாரை விட சிறந்த விருந்தாளி கிடையாது தன்னுடைய வீட்டில் இருப்பதை விட சிறந்த உணவுகளை கைதிகளுக்கு வழங்க வேண்டும் என்று சொல்லி சுமாமாவுக்கு அற்புதமான உணவு வழங்கப்படுகிறது அடுத்த நாள் வருகிற பொழுதும் இதே வார்த்தைகள் தான் சுமாமா பேசுகிறார் மூன்றாவது நாள் வருகிற பொழுது இதே வார்த்தையை பேசுகிறார் பெருமானார் அவிழ்த்து விடுங்கள் என்றார்கள் ஒன்றும் பேசவில்லை இவரை விட்டு விடுங்கள் இவரிடத்தில் பொருளாதாரம் வாங்க வேண்டாம் இவரை கொலையும் செய்ய வேண்டாம் இவரை விட்டு விடுங்கள் என்று சொல்ல சுமாமா பார்க்கிறார் அன்றைக்கு அரவுலக கோடீஸ்வரன் பார்க்கிறார் பக்கத்தில் இருக்கிற தோட்டத்திற்கு சென்றார் ஒழுச்சுகிறார் பெருமானாரை சந்திக்க வருகிற பொழுது அந்த தூய நாயகத்தை அந்த பரிசுத்த மேனையிலே தன்னுடைய மேனிவிடப் போகிறது தன்னுடைய கைவிடப் போகிறது என்பதை உணர்ந்து கொண்டு சுமாமா ஒழுச்சு செய்கிறார் அருள் செய்து வந்து பெருமானாரின் கரத்தை பற்றினார் அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லா வ அன்னக நபியே நாயகமே நான் இஸ்லாம் என்றால் ஈமான் என்றால் ஏதோ என்று நான் நினைத்துக் கொண்டேன் நாயகமே உங்களை பார்த்ததற்கு பிறகுதான் உங்களோடு மூன்று நாள் இருந்ததற்கு பிறகுதான் நான் புரிந்து கொண்டேன் என்று ஈமான் கொண்டதற்கு பிறகு சொன்னார் நாயகனே மக்காவிற்கு நான் கோதுமையை கொடுக்கவா வேண்டாமா நீங்கள் சொன்னால் நிறுத்தி விடுகிறேன் பட்டினி கிடந்து சாவார்கள் உங்களுக்கு யாரெல்லாம் எதிரிகள் இருக்கிறார்களோ அவர்களுக்கு உணவை நிறுத்தி விடலாம் ஆனால் அந்த ஈர நெஞ்சம் பாலைவன நெஞ்சம் பாலைவனத்தில் இருக்கிற ஈர நெஞ்சம் பெருமானார் சொன்னார்கள் வேண்டாம் வேண்டாம் அவர்களை ஒரு காலமும் பசியாக ஆக்க வேண்டாம் என்று சொன்னார்களே இதுதான் இஸ்லாம் போர்க்களத்திலே கூட எதிரணி தலைவர்கள் எதிரணி தொண்டர்கள் தண்ணீருக்கு வருகிற பொழுது தண்ணீர் கொடுத்து உதவியவர்கள் தான் ஹுமான் நபிகள் கோமான் ஸல்லல்லாஹு அலைஹி வரலாறு சொல்கிறது பண்புக்குரியவர்களே இந்த இஸ்லாத்திற்குள்ளே நுழைந்தவர்கள் அதில் அனுபவிக்கிற இன்பங்களை பார்க்காத காரணத்தினால் அதற்குள் இருக்கிற கல்வி ஒழுக்கங்களை பார்க்காத காரணத்தினால் வெளியிலிருந்து கொண்டு வன்முறை தாக்குதல்கள் அதிகமாகி வருகிறது இதைத்தான் தாமஸ் சொல்லுகிறார் இது மட்டுமல்ல தாமஸ் அடுத்தும் பேசுகிறார் பதவியின் மோகம் முகலாயர்களின் ஆட்சி காலத்திலே இஸ்லாமியர்கள் பதவியில் இருக்கிறார்கள் என்பதற்காக வன்முறைகள் அவிழ்த்து விடப்பட்டது பதவியில் அவங்க இருக்கிறாங்க எழுநூறு ஆண்டுகள் ஐம்பது ஆண்டுகள் எட்நூறு ஆண்டுகள் பதவியில் இருந்தார்கள் என்பதற்காக கண்டதையும் பேசினார்கள் காரணம் அந்த பதவியை தாங்கள் பெற வேண்டும் என்ற போராமை அவுரங்கசீப் நாற்பது ஆண்டுகள் தொடர்ந்து தகஜத்தை விடாமல் தொழுத ஒரு இறைநேச குற்றவாளி குன்றில் ஏற்றப்படுகிறார் அவர் கொலைகாரர் என்று போற்றப்படுகிறார் பேசப்படுகிறார் வாழ்க்கையில் ஒரு நாள் கூட நோன்பை விட்டதில்லை என்று வரலாறு சொல்லுகிற பாபா குற்றவாளி கூண்டில் ஏற்றப்படுகிறார் எட்நூறு ஆண்டு காலம் ஆட்சி செய்தவர்கள் ஒருவராவது ஒருவரை நிர்பந்தப்படுத்தி முஸ்லிமாக்கிய வரலாறு இல்லை அடுத்தவர்களுக்கு மாற்று சமய சகோதரர்களுக்கு இடங்கள் அளித்ததாக வரலாறு இல்லை துன்பம் கொடுத்ததாக வரலாறு இல்லை இஸ்லாமியர்கள் ஒரு காலமும் ஒருபோதும் இதை செய்ய மாட்டார்கள் என்ற உணர்வு எல்லோருக்கும் உண்டு ஆனாலும் கூட அவர்களினுடைய பதவி அதை பெற வேண்டும் என்ற எண்ணம் போராமை வன்முறையாக மாறுகிறது இந்த காலமெல்லாம் முடிந்து சமீப காலமாக பொருளாதாரத்தினுடைய வளங்களும் இஸ்லாமியர்களிடத்தில் இருக்கிறது என்ற போராமை பல நாடுகளை அழித்திருக்கிறது பல நாடுகளை அழித்திருக்கிறது பெட்ரோலின் வளத்தை எடுப்பதற்காக இஸ்லாமியர்கள் பொருளாதார வளம் பெற்று வருகிறார்கள் என்பதை பார்த்த உலகம் அதுவும் ஐரோப்பிய உலகம் அமெரிக்க ஏகாதிபத்தியம் பல்வேறு வகையான குற்றச்சாட்டுக்களை பகதாது மாநகரத்திலே நிறைய வெப்பன்ஸ் இருக்கிறது நிறைய உள்ளே அணு ஆயுதங்கள் பதுக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் சொல்லி பல்வேறு வகையான தாக்குதலை செய்து பல இஸ்லாமியர்களை கொன்று குவித்து அந்த பெட்ரோலியத்தை கைப்பற்றி இருக்கிறார்கள் ஆப்கான் அழிக்கப்பட்டது அங்கு என்ன இருந்தது கடைசியில் ஒன்றுமில்லை என்று சொல்லப்பட்டது பல நாடுகள் அழிக்கப்படுகிறது அதுவும் எங்கெல்லாம் பெட்ரோல்கள் அதிகமாக இருக்கிறதோ அந்த நாடுகள் எல்லாம் குறிவைத்து தாக்கப்படுகிற சூழல் இன்றைக்கு சமீப காலமாக ஏற்பட்டு வருகிறது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்க வேண்டும் பொருளாதாரத்தை சுரங்க வேண்டும் என்று உலக நாடுகள் முழுக்க அதுவும் முதலாளித்துவ நாடுகள் முழுக்க முடிவு செய்கிறது நான்காவதாக இன்றைக்கு டாக்டர் தாமஸ் சொல்லுகிறார் உலகத்திலேயே அழகு கொண்டவர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் உலகத்திலேயே அழகும் அன்பும் மிக்கவர்கள் இஸ்லாமிய பெண்மணிகள் இந்த இஸ்லாமிய பெண்மணிகளையும் குறிவைத்து பிடிக்க வேண்டும் என்பதற்காக இன்றைக்கு உலகளாவிய திட்டம் தீட்டப்படுகிறது அதிலும் குறிப்பாக நம்முடைய பெண்மணிகள் மாட்டிக்கொள்கிறார்கள் வன்முறை எப்படியெல்லாம் வருகிறது கட்டவிழ்த்து விடப்படுகிறது இன்றைக்கு சர்வசாதாரணமாக நம்மிடத்திலேயே வந்து கலப்பு திருமணத்திற்காக பத்திரிகை கொடுக்கிற சூழல் வந்துவிட்டது பெண்ணினுடைய பெயரை பார்த்தால் ராபியா என்றிருக்கிறது மாப்பிள்ளையினுடைய பெயரை பார்த்தால் முருகேசன் என்றிருக்கிறது அன்புக்குரியவர்கள் பத்திரிகை அடித்து கொண்டு வந்து கொடுத்து பகிரங்கமாக பகிரங்கமாக திருமணம் நடத்துகிற சூழல் இன்றைக்கு வந்திருக்கிறது காரணம் உலகம் அவர்களுக்கு மேற்கத்திய உலகம் நிறைய உரிமைகளையும் சலுகைகளையும் காசு வனங்களை அள்ளி வீசி இப்படி ஒரு கலாச்சாரத்தை இன்றைக்கு அவிழ்த்து விட்டிருக்கிறது காரணம் அவர்களின் அழகு மீது கொண்ட போராட்டம் இன்றைக்கு சமூகம் இதற்கு என்ன பதில் சொல்லப் போகிறது இதற்கெல்லாம் மேலாக எல்லாவற்றையும் ஒன்றாக சேர்த்து இஸ்லாமியர்கள் தீவிரவாதிகள் என்றொரு பட்டத்தையும் கொடுத்து ஆப்கானிய தீவிரவாதிகள் நாட்டுக்காக போராடுபவர்கள் மற்ற தேசங்களில் எல்லாம் போராளிகள் இலங்கையிலே தன்னுடைய நாட்டை காப்பதற்காக போராடியவர்கள் பாயினுடைய பெரிய தொப்பியை வச்சு கொண்டு வந்தான் ஆனா இந்த சமுதாயம் கேட்பதே இல்லையே நாடியற்ற சமுதாயமாக மாறி போய் இருக்கிறது இப்படி அமெரிக்காவும் பிரிட்டனும் நடத்துகிற நாடகங்கள் ஏராளம் அது தாக்கம் எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால் அப்துல் கலாமையே சோதிக்க வைக்கப்பட்டிருக்கிறது தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கிறது வெளிநாட்டுக்கு சென்றவர் நாய்களின் நோபத்தை பெற்று ஒரு பழைய நாட்டினுடைய முன்னாள் ஜனாதிபதி சோதிக்கப்பட்டிருக்கிறார் என்று சொன்னால் அவர் முஸ்லிம் என்ற பெயர் தாங்கிய காரணத்தினால் சோதிக்கப்பட்டிருக்கிறார் அவரையும் தீவிரவாத லிஸ்டில் சேர்க்கப்படுகிறதா எண்ணி பார்க்கிறோம் இன்னொரு பக்கம் கமலஹாசன் நீங்க எல்லாம் படத்துல பார்த்திருக்கலாம் பத்திரிகையில பார்த்திருக்கலாம் இந்த ஹாசன் வெளிநாட்டு போன உடனே ஹசன் தெரிஞ்சிருக்க அவனுக்கு ஓ முஸ்லீம் பேரா இருக்கு அவனையும் பிடிச்சி சோதனை பண்ணி ஒரு மாதிரியா கடைசியில் அவங்க வெளியே வர்றதுக்கு அவன் பட்ட பாடு அன்பிற்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் சமீபத்தில் மதுரைக்கு அருகில் இருக்கிற ஊரில் ஒன்றுமே செய்யாமல் பாதிக்கப்பட்ட ஒரு இளைஞன் நம் சமுதாயத்தில் இருக்கிறான் சென்னையில் ஒரு சின்ன கடை வைத்திருக்கிறான் சென்னையிலே ஒரு சின்ன கடை ஒரு பெட்டிக்கடை அந்த கடையிலே தினமும் மாமூலாக ஐம்பது கொடுக்க வேண்டும் கொடுத்து கொடுத்து வருகிறான் அடுத்த அதிகாரி மாறுகிறார் மாறியதற்கு பிறகு அதிகமாக கேட்கிறார் இவன் கடையில ஒரு நாளைக்கு விற்பதே எண்பது தொண்ணூறு ரூபாய் லாபம் கிடைக்கிறது ஐம்பது ரூபாய் மாமூலுக்கு கொடுத்துவிட்டு இன்னொரு நாற்பது ரூபாயை கொண்டு போய் தானும் தன்னுடைய மனைவியும் தான் பெற்ற பெண் பிள்ளை தான் பெற்ற பெண் பிள்ளை ஒருவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு நாளைக்கு கிடைக்கிற நாற்பது ரூபாயிலே தன்னுடைய குடும்பத்தை காத்து தன்னுடைய குடும்பத்தை குடும்பத்தை காட்டி உறவை காட்டி வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த சமூகம் மாமூல் அதிகமாக கேட்கப்படுகிறது இதான் நம்ம சமூகத்தில் நடக்கிற உண்மைகள் மாமூல் கேட்கப்படுகிறது கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வேண்டும் என்று சொல்ல எனக்கு வழி இல்லை முடியாது என்று என்னுடைய குடும்பத்திற்கு போதாது என்று சொல்ல கடைசியில் வேறொரு பிரச்சனையில் சிக்க வைக்கப்பட்டு வேறொரு பிரச்சனையில் சிக்க வைக்கப்பட்டு பதினோரு ஆண்டு காலம் சிறையில் வாடுகிறார் உள்ள போனதுக்கு பின்னாடி உதவுவதற்கு யாரும் இல்லை காரணம் இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு போய் உதவ போனா போனவனுக்கும் பல பிரச்சனை என்ன செய்வது ஒரு பொம்பளை பிள்ளை பெண் பிள்ளையும் உள்ளே வர முடியாது தன்னுடைய தகப்பனாரை பார்ப்பதற்கு வர முடியாது தான் பெற்ற பிள்ளையை பதினான்கு ஆண்டுகள் பார்க்கவில்லை அம்மா மட்டும் வருவார்கள் பேசுவார்கள் மனைவி போவார்கள் வருவார்கள் பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு இவர் எந்த குற்றமும் செய்யவில்லை என்று சொல்லி நிரபராதி என்று விடுதலை செய்யப்படுகிறார் வீட்டுக்கு செல்லுகிறார் அந்த பிள்ளை பொம்பளை பிள்ளையை பெத்தவங்க பொதுவாகவே ஒரு ஒன்பது வயசுக்குள்ள கொஞ்சி தீர்த்துக் கொள்ள வேண்டும் அதற்கு மேலே முடியாது பதினாலு வயது தந்தை வருகிறார் அந்த புள்ள போய் அந்த பிள்ளையும் என்ன நினைக்கிறாள் உற்றார் உறவுகள் மற்றவர்கள் எல்லாம் பேசிய பேச்சுக்கள் உண்மையிலேயே தகப்பன் கொடுமைக்காரன் தான் ஏதோ பிரச்சனையில் மாட்டியிருக்கிறான் என்று எண்ணி ஒரு குற்றவாளிக்கு மகளாக பிறந்து விட்டோமே என்று லேசாக ஒரு பார்வை பார்த்துவிட்டு ஓடி ஒளிந்த வரலாறு சமீபத்தில் நடந்த வரலாறு அன்புக்குரியவர்களே இந்த சமுதாயத்திலே கேட்பதற்கு ஆள் இல்லை வன்முறைகள் உலகம் முழுக்க உலகம் முழுக்க வன்முறைகள் இஸ்லாமியர்களை பார்த்து வந்து கொண்டே இருக்கிறது ரஷீதா வருகிறாய் மகன மகனுடைய படிப்புக்காக வந்தவள் உளவாளி என்று நினைத்து இவள் பாகிஸ்தானிய உளவாளி என்று நினைத்து கடைசியில் அந்த பெண்மணியை நிர்வாணமாக்கப்பட்டு நிர்வாணமாக்கப்பட்டு சிதைக்கப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டு ஆண்டுகளுக்கு பிறகு அவன் ஒரு நிரபராதி என்று சொல்லி வெளியே அனுப்புகிறார்கள் ஒரு லட்சம் நஷ்டஈடாக கொடுத்து அனுப்புகிறார்களே இழந்த மானத்திற்கு இன்றைக்கு இழந்த மானத்திற்கு யார் என்ன ஒடுக்க முடியும் அன்புக்குரியவர்களே பார்க்க வேண்டாமா உலகம் முழுக்க இஸ்லாமியர்களுக்கு பல்வேறு பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது இனி நாம் என்ன செய்ய வேண்டும் இனி நாம் என்ன செய்ய வேண்டும் இதுதான் தீர்வு உலகம் முழுக்க பெருமானார் செல்லல்லாஹு அலைஹி செல்லும் அவர்களும் குரானும் எந்த காரியத்தை செய்ததோ அந்த காரியத்தை களம் நாம் செய்ய வேண்டும் குரானும் பெருமானாரும் என்ன காரியம் செய்தார்கள் சமூகத்திற்கு சென்று சேவை செய்தார்கள் சமூகத்திற்கு சென்று சேவை செய்தார்கள் அந்த சேவையை பரவலாக நாம் செய்ய வேண்டும் வரலாற்றில் ஒரு செய்தி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சேவை எந்த அளவிற்கு சமுதாயத்திலே ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவார்கள் உன் பக்கத்து வீடு பசியாக இருக்கிற பொழுது நீ சாப்பிடாதே என்று சொன்னார்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி செல்லம் உலகத்தில் இந்த கருத்தை சொன்ன ஒரு தலைவர் இதுவரை பிறக்கவில்லை இனி பிறக்கப் போவதில்லை உன் பக்கத்து வீடு பசியாக இருக்கிற பொழுது நீ உண்ணக்கூடாதே ஆனால் இன்றைக்கு அந்த நிலை இருக்கிறதா மார்க்கெட்டுக்கு போகும்போது பக்கத்து வீட்டுக்கு என்ன வேண்டும் என்று கேட்கிற சமுதாயமாக நம் சமுதாயம் இருக்கிறதா பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி எப்படி வாழ்ந்து காட்டினார்கள் வரலாறுகள் சொல்லுகிறது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒழுக்கத்திற்கு நாயகத்தை விட சிறந்த ஒரு உதாரணத்தை காட்ட முடியாது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உமர் ரலியல்லாஹு தஆலா ரெண்டு பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ரெண்டு பேரும் சென்று கொண்டிருக்கிறார்கள் ஒரு கிராமவாசி அந்த பக்கம் போயிட்டு இருக்கிறார் பெருமானார் உமர் ரலியல்லாஹு இடத்திலே சொன்னார்கள் உமரே அந்த கிராமவாசி இடத்திலே ஏகத்துவத்தை எடுத்து சொன்னாங்க உமர் ரலியல்லாஹு தஆலா பார்த்தாங்க நாயகமே அவர் கிராமவாசி நான் ஏதாவது சொல்ல அவருக்கு கோபம் வர பிரச்சனை ஆயிடும் நான் அடிச்சிருவேன் நாயகமே என்று சொல்லுகிற பொழுது இல்ல இல்ல அந்த கிராமவாசிக்கு சொல் என்று சொல்ல பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி பேச்சை கேட்டு உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சென்றார்கள் கிராமவாசியிடத்திலே அல்லாஹ் ஒருவன் ஏற்றுக்கொண்டாக வேண்டும் அந்த நிக்கிறாங்களே அவங்க தான் முகம்மதும் சல்லல்லாஹு அலிங்க செல்லும் அவர்களையும் நம்பியாக வேண்டும் என்று சொல்ல உட்டா ஒரு அரை கிராமவாசி முன்னால் இருப்பது உமர் என்று தெரியவில்லை அரைஞ்சிட்டாரு நாயகத்திடத்தில் அறைய வாங்கிட்டு உமர் நாயகமே வாழ்க்கையில நான் யார்ட்டையும் அடி வாங்கினதில்லை நான் அடி கொடுத்துத்தான் பழக்கமே தவிர உலகத்திலே நான் யாரிடத்திலும் அடி வாங்கியதில்லை அடிச்சுட்டார் நாயகமே போமான் நபிகள் கோமான் செல்லல்லாஹ் உமரே அவசரப்பட வேண்டாம் நான் பார்த்துக் கொள்கிறேன் என்று சென்று அந்த கிராமவாசியிடத்திலே ஒழுக்கத்தோடு அகலாக்கோடு நான் தான் இறுதி நபியாக இருக்கிறேன் என்னை கொண்டு ஈமான் கொள்ள வேண்டும் அல்லாஹ் ஒருவன் இருக்கிறான் என்று அன்பு வார்த்தைகளை பெருமானார் செல்லல்லாஹ் அலைவசலம் அடக்கத்தோடு சேர்த்து அந்த கிராமவாசி இடத்திலே சொல்ல அவன் வாங்கி வந்த ஒரு பெரிய நம்ம மாதிரி அரபுகள் கறி வாங்க மாட்டான் வாங்கினா ஒரு ஆடு ரெண்டு ஆடு இன்னைக்கு வரைக்கும் அப்படித்தான் வாங்குவான் ஒரு சப்பையை வாங்குவான் நாலு பேர் உட்கார்ந்து ஒரு ஆட்டை சாப்பிட்டுட்டு போயிடுவான் இதை போல் ஒரு வாங்கிய சப்பையை தூக்கி முன்னால் போட்டு இது ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன் இது ஈமான் கொண்டால் நான் ஈமான் கொள்கிறேன் பெருமானார் செலவாக ஒன்றும் பேசவில்லை மாமிசத்தை கேட்டார்கள் மன் நான் யார் மான் கேட்டாங்க அந்த கரி பேசியது ஹதீஸ்கள் சொல்லுகிறது அந்த முகமத் அந்த அஹ்மத் அந்த தாஹா அந்த யாசின் அந்த முதசில் அந்த முபஷீர் பெருமானாருக்கு இத்தனை பேர் இருக்கு நமக்கு தெரியுமா அந்த மாமிசம் சொல்லுகிறது மன் தாபுது நீ யாரை வணங்குகிறாய் என்று கேட்கிறார்கள் பெருமானார் அல்லது ஃபி வானத்தில் எவனுடைய அரிசி இருக்கிறதோ கடலில் எவன் பாதை அமைத்தானோ பூமியில் எவன் தன்னுடைய ஆட்சியை வைத்திருக்கிறானோ அந்த இறைவனையே நான் வணங்குகிறேன் என்ன பத்தி என்ன நினைக்கிறேன்னு கேட்டாங்க பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி கத அஃப்லக மன் ஜக்கைத வகத் காப மன் தஸைத் உன்னை ஏற்றுக்கொண்டவர்கள் வெற்றி பெற்றார்கள் உன்னை ஏற்காதவர்கள் தோல்வி அடைந்தார்கள் மாமிசம் பேசினதை பார்த்து அஷத் அல்லா இலாக இல்லல்லா வண்ணக்க ரசூல்லா என்று சொல்லி அந்த கிராமவாசி தன் கிராமத்திற்கு சென்று மூணு பேர்களை அழைத்து வந்தார் இப்படி ஒரு அதிசய மனிதரை நான் பார்த்திருக்கிறேன் அவரை கொண்டு நீங்களும் ஈமான் கொள்ள வேண்டும் என்று அழைத்து வந்தார் தன்னுடைய அன்பு தன்னுடைய நடத்தி தன்னுடைய பேச்சு இதன் மூலமாக ஏகத்துவத்தை பெருமானார் செல்லல்லா செல்லும் அந்த ஏழை கிராமவாசிக்கு ஊட்டினார்களே இந்த செயலை நாம் செய்திருக்கிறோம் முடியுமா நம் கடைக்கு வருகிற வாடிக்கையாளர்களுக்கு அன்பு கலந்து பேசினோமா அறிவு கலந்து பேசினோமா இல்லை கடுகடு முகத்தோடு பெருமானார் செல்லல்லா ஒழிவு செல்லத்தினுடைய பேரப்பிள்ளை ஜெயினுல் ஆபிதீன் வரலாறுகளை பாருங்கள் ஜெயினுல் ஆபிதீன் இறந்ததற்கு பிறகு அந்த செவந்த வேலையிலே ரெண்டு பத்து இருக்கிறது என்ன பட்டை என்று ஆய்வு செய்கிற பொழுது பேசிக்கொண்டார்கள் பெண்மணிகள் பேசிக்கொண்டார்கள் எப்பொழுதுமே எங்கள் வீட்டிலே காலை நேரத்திலே தண்ணீர் நிரப்பப்பட்டிருக்கும் இப்பொழுது இரண்டு மூன்று நாட்களாக எங்கள் வீட்டுக்கு எதிரில் உள்ள பாத்திரத்தில் தண்ணீர் இல்லை என்று பேச அப்பொழுதுதான் தெரிந்தது கொண்டு வந்து நிரப்பியவர் நாயகத்தின் பேரர் ஜெயராவி தெரியாமலேயே சமூகத்திற்கு ரகசியமாகவே உதவிகளை செய்து கொண்டே வருகிற பண்பு கொண்டவர்களாக வாழ்ந்தார்கள் இஸ்லாம் வளர்ந்தது இன்றைக்கு அந்த சேவை எங்கே போனது அன்புக்குரியவர்களை எண்ணி பார்க்கிறோம் நீங்கள் எல்லாம் பத்திரிகையில படிச்சிருக்கலாம் நாகப்பட்டினத்திற்கும் நாகூருக்கும் இடையில் இருக்கிற ஒரு கிராமத்தில் எப்பயுமே சண்டை இஸ்லாமியர்களுக்கும் மற்றவர்களுக்கும் சண்டை என்றைக்கு சுனாமி ஏற்பட்டதோ அதற்கு பிறகு அவர்கள் தோழர்களாக மாறுகிறார்கள் என்ன காரணம் தெரியுமா என்ன காரணம் தெரியுமா இஸ்லாமியர்களுடைய உள்ளத்தில் ரத்தத்தில் அல்லாஹ் ரப்பல் உதவி என்ற உதவி என்ற அமைப்பை இயற்கையிலேயே அமைத்திருக்கிறான் அந்த சுனாமியிலே பாதிக்கப்பட்டிருக்கிற மாட்டு சமுதாயத்தைச் சேர்ந்த அத்தனை பேர்களுடைய வீட்டுக்கும் தன்னுடைய ஆணையை கொடுத்து தன்னுடைய உணவுகளை கொடுத்து என்னென்ன தேவையோ அது முழுவதையும் கொடுத்து தன் உயிரை பணயம் வைத்து காத்து கொடுத்த பெருமை நாகூர் இளைஞர்களை சாரும் உலகமே பேசியது பத்திரிகை உலகம் பேசியது இவர்கள் செய்த சமூக உணர்வுள்ள செயல்பாடுகள் அவர்களை புரிந்து வைத்தது ஒரு நான்கு ஐந்து இளைஞர்கள் முஸ்லீமாகவும் மாறுகிறார்கள் இன்றைக்கு நம் சமுதாயத்திற்கு தேவை உலகளாவிய முறையில் சமூக பணி இரண்டாவதாக நம் சமூகத்திற்கு தேவை நம் பெண்களை பாதுகாப்பது இன்றைக்கு உலகம் முழுக்க பொம்பளை பிள்ளைய நம்ம ஆளே இருக்கிறான் இதுதான் வேடிக்கை வரதட்சணை கொடுக்கணும் பொம்பளை பிள்ளை பிறந்துருச்சுன்னு சொன்னாக்கா இஸ்லாமிய சமுதாயத்தை சேர்ந்த நம்ம சகோதரன் இருக்கிறான் வரலாற்றில் ஒரு செய்தி ஷேக் அகமது ஹதரவி ரஹமத்துல்லாஹி தாலா ஆறு பொம்பளை பிள்ளை ஷேக் அகமது ஹதரவிக்கு ஆறு பொம்பளை பிள்ளை இடத்தில் அடுத்து தன்னுடைய மனைவி கர்ப்பமாகிறார்கள் அல்லாஹ் இடத்துல அழுகிறார்கள் ரப்பே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் ரப்பே எனக்கு ஒரு ஆம்பளை பிள்ளை வேணும் இயற்கை ஆறும் பெண் பிள்ளையாக இருக்கிறது ஒரு ஆண் இருந்தால் நன்றாக இருக்கும் வாரிசு உருவாவதற்கு நன்றாக இருக்கும் என்று ஒரு ஆண் வேணும் ரப்பே ஒரு ஆண் வேண்டும் ரப்பே என்று அழுது கொண்டே இருக்கிறார்கள் ஒரு நாள் கனவு காணுகிறார்கள் ஷே அகமது அவுரவி ரஹமத்துல்லாஹி கனவு கண்டார்கள் என்ன கனவு தெரியுமா இவர்கள் நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் கனவுல நரகத்திற்கு அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் நரகம் மொத்தம் ஏழு நரகங்கள் இருக்கிறது ஜஹன்னம் இருக்கிறது ஜஹீம் இருக்கிறது சயிர் இருக்கிறது சக்கர் இருக்கிறது லலா இருக்கிறது ஹாவியா இருக்கிறது ஹுத்தமா மொத்தம் ஏழு நரகங்கள் இருக்கிறது ஒவ்வொரு நரகத்திற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள் ஒவ்வொரு நரகத்திற்கும் அழைத்து செல்லப்படுகிற பொழுது ஒரு பொம்பளை பிள்ளை வந்து நரகத்துக்கு முன்னாடி நின்றுகிறது எங்க வாப்பாவை நான் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் எங்க வாப்பாவை நான் நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் என்னுடைய தந்தையை நான் இருக்கிறவரை நரகத்திற்கு அனுப்ப மாட்டேன் அடுத்த நரகத்திற்கு இழுத்துச் செல்லப்படுகிறார்கள் கனவுல நடக்குது அடுத்த பிள்ளை வந்து தடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என் பொம்பளை பிள்ளையே என் பொம்பளை பிள்ளை அந்த பொம்பளை பிள்ளை சொல்லுது நான் இருக்கிறவரை என் மாப்பாவை நரகத்துக்கு அனுப்ப மாட்டேன் என்று அந்த பிள்ளை தடுக்கிறது இப்படியே ஆறு நரகத்திற்கும் அழைத்துச் செல்லப்பட்டு ஆறு பிள்ளைகளும் தடுக்கிறார்கள் வாப்பாவை அனுப்ப முடியாது பாப்பாவை அனுப்ப முடியாது கடைசியில் ஏழாவது நரகத்திற்கு இவரை அழைத்துச் செல்லப்படுகிறது திடுக்கிட்டு விழித்துக் கொள்கிறார்கள் ஷேக் அகமது ஹதரவி திடுக்கிட்டு விழித்துக் கொள்ளுகிறார்கள் இந்த விழித்த ஷேக் அகமது ஹதரவி அல்லாஹ் இடத்திலே கேட்கிறார்கள் ரபுல்லாஹிலே எனக்கு ஆம்பள புள்ள வேண்டாம் எனக்கு ஆம்பள புள்ள வேண்டாம் நரகத்திலிருந்து தடுக்க எனக்கு பெண் பிள்ளையே ஏழாவதாகவும் எனக்கு கொடுத்து விடு ஏழாவதாக கொடுத்து விடு அவர்கள் கனவிலே பார்த்தது மட்டுமல்ல மறுமையில் நடப்பது மட்டுமல்ல இன்றைக்கு உலகத்திலே நடப்பதும் பெண் பிள்ளைகளின் அளவிற்கு ஆண் பிள்ளைகள் பெற்றோர்களை மீது உற்றார்களின் மீது பாசம் செலுத்துவது குறைந்து வருகிற காலம் இந்த பெண் பிள்ளைகளையும் இறைவனுக்கு பிடித்தமான பெருமானார் சொன்னார்களே மூணு புள்ள இருந்தா சொர்க்கவாசின்னு அந்த பிள்ளைகளை காவு கொடுக்கக்கூடிய காலம் இன்றைக்கு வந்திருக்கிறது ஏன் புள்ள கிழிச்ச கோட்டை தாண்ட மாட்டா என்பதெல்லாம் அந்த காலம் இப்ப லாங் ஜம்ப்ல ஹை ஜம்ப்ல போயிட்டு இருக்கிறாங்க இதை நான் சீரியஸாக பேசுகிறேன் சிரிப்புக்காக அல்ல குறிவைத்து தாக்கப்படுகிறார்கள் உலகம் முழுக்க வெறும் இந்தியாவில் மட்டும் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல உலகம் முழுக்க குறிவைத்து இஸ்லாமிய பெண்மணிகள் தாக்கப்படுகிறார்கள் வன்முறை முகங்கள் நடந்து கொண்டிருக்கிறது இன்றைக்கு நாம் என்ன செய்ய போகிறோம் சமீபத்தில் ஒரு பதினைந்து இருபது நாட்களுக்கு முன்பதாக சேலத்திலே நடந்த நிகழ்வு ஒரு ஆணும் பெண்ணும் ஒரு ஆக போகக்கூடாதவனோடு ஒரு பெண்மணி போய் விடுகிறார் யார் உயர்ந்த குலத்தை சார்ந்தவர் உயர்ந்த குடும்பத்தை சார்ந்தவர் சென்று விடுகிறார் அந்த அம்மாவும் அத்தாவும் ரயில்வே ஸ்டேஷன் மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு போற மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறாங்க இஸ்லாமியர்கள் அதுவும் இஸ்லாமிய பெண்மணிகள் முற்காவை போட்டு கொண்டு காவல் நிலையத்தில் ஏறுவது எவ்வளவு கண்ணிய குறைவாக நினைத்துக் கொண்டிருந்தோம் இன்றைக்கு காவல் நிலையத்தில் ஏறி அம்மா கண்ணே வெளியே உன்னை வளர்த்தேனே உருவாக்கினேனே ஆளாக்கினேனே என்னுடைய அருமை மகளே என்னோடு வா என்று காலில் விழுந்து காலில் விழுந்து தாய் கெஞ்சுகிறாள் எட்டி உதைக்கிறாள் மகள் நான் வாழ்ந்த அவனோட தான் வாழுவேன் அன்புக்குரியவர்களே இப்ப எந்த காலத்தில் நாம் வாழுகிறோம் பிள்ளைகளை பள்ளிக்கு அனுப்புகிற பொழுது ஒரு வன்முறை சக்தி வேலை செய்து கொண்டிருக்கிறது உணர்ந்து கொண்டு நாமே பள்ளிக்கு அனுப்பி பத்தாவதுக்கு மேல படிக்க வைக்க வேணாம்னு நான் சொல்லுவேன் அப்படியே வைப்பதாக இருந்தால் மார்க்க கல்விக்கு தடை ஒன்றும் செய்யவில்லை அப்படியே செய்வதாக இருந்தால் நீங்கள் கோ எஜுகேஷன் இல்லாத கோ எஜுகேஷன் இல்லாத ஸ்கூலில் சேருங்கள் சேர்த்து கண்காணிப்பாக இருந்து நீங்கள் விட்டு நீங்களே அழைத்து வர வேண்டும் காரணம் இன்றைய உலகம் இன்றைய மேற்கத்திய உலகம் இன்றைக்கு ஐரோப்பிய உலகம் இஸ்லாமிய பெண்மணிகளை கை வைத்திருக்கிறது வீடு வீடாக பெண்கள் மாற்றப்பட வேண்டும் என்று நினைக்கிறது உலகளாவிய முறையிலே பொருளாதாரத்தை சுரண்ட வேண்டும் என்று நினைக்கிறது இஸ்லாமியர்கள் ஆட்சி அமைப்பிலிருந்து நீங்க வேண்டும் என்று நினைக்கிறது அந்த தாக்கம் இன்னைக்கு கூட இஸ்லாமியர்கள் நிறைந்திருக்கிற பகுதிகளில் அங்கு இங்கு ஓட்டுகள் சிதறடிக்கப்பட்டு சிதறிக்கப்பட்டு இஸ்லாமியர்கள் ஆட்சிக்கு வரக்கூடாது என்ற நிலை உலகளாவிய முறையில் நடக்கிறது இன்னொரு பக்கம் பார்த்தால் கல்வி முறையிலே இஸ்லாமியர்கள் கல்வியிலே உயர்ந்து நிற்கிறார்கள் பூஜ்ஜியத்தை கண்டுபிடிச்சது நம்மால் தான் கண்டுபிடிச்சதுல இருந்து பூஜ்ஜியமா தான் இருக்கிறான் அரபிக் நியூமரல்ஸ் இந்த எண்களை எல்லாம் கண்டுபிடிச்சதே நம்மளுங்க பதினேழு நூற்றாண்டுகள் வரை அறிவியல் உலகம் நம் கையில் இருந்தது பூஜ்ஜியத்தை கொடுத்ததோடு முன்னாடி ஒரு ஒன்ன சேர்க்கணும் அந்த சிந்தனை வரவில்லை முன்னால் ஒரு ஒன்றை சேர்த்து உலகத்திற்கே முன்மாதிரியாக திகழ வேண்டும் என்ற சிந்தனை வரவில்லை காரணம் ஒரு சக்தி வேலை செய்து கொண்டே இருக்கிறது நான்கு ஆதிக்கங்களும் பிடிக்கப்பட வேண்டும் என்று வேலை செய்கிறது ஒரு வகையில் அவர்கள் வெற்றியும் தந்திருக்கிறார்கள் இனி நாம் நமக்குள்ளே வன்முறைகளை விட்டுவிட்டு இன்னைக்கு நமக்குள்ள பார்த்தா தொள்ளாயிரம் பிரிவுகள் அதுவும் குறிப்பாக இளைஞர்களே நமக்குள் இருக்கிற வன்முறைகளை விட்டுவிட்டு சமூகம் என்ற அமைப்பிலே இஸ்லாமியன் என்ற அமைப்பிலே ஈமான் கொண்டோம் என்ற அமைப்பிலே ஒரு குர்ஆனுக்கு சொந்தக்காரர்கள் ஒரு அல்லாஹ்வுக்கு சொந்தக்காரர்கள் ஒரு ரசூலுக்கு சொந்தக்காரர்கள் என்ற துடிப்போடி நம் சமுதாயத்தை காக்க பிற சமுதாயத்திற்கு உதவிக்கரம் நீட்டி அவர்களையும் ஈமானின் பக்கம் இஸ்லாத்தின் பக்கம் அழைத்து உலகம் முழுக்க சொர்க்கவாசிகளாக மாற்றுகிற பொறுப்பு நம்மை சார்ந்தது அந்த வேலையை செய்து வல்லோன் அல்லாஹ்வின் அருளையும் அன்பையும் பெறுகிற நன்மக்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அறிவானாக இன்னத்தீன இந்தல்லாஹில் இஸ்லாம் அல்லாஹ்விடத்தில் ஒப்புக்கொள்ளப்பட்ட மார்க்கம் இஸ்லாமிய மார்க்கம் அது சொன்ன முறையில் வாழ்ந்து சிறக்க வல்லோன் அல்லாஹ் வழி செய்வானாக வாஹுரு தாவா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا نبينا مولانا محمد وبارك وسلم عليه ربنا أتمم لنا نورنا واغفر لنا إنك على كل شيء قدير اللهم حبب إلينا الإيمان وزينه في قلوبنا وكره إلينا الكفر والفسوق والعصيان واجعلنا من الراشدين واجعلنا من المهديين واجعلنا من الفائزين واجعلنا من المتقين واجعلنا من عبادك الصالحين ربنا آتنا في الدنيا حسنة وفي الآخرة حسنة وقنا باب النار صلى الله عليه وسلم على خير خلقه سيدنا محمد وآله وصحابه أجمعين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد يا رب صل عليه وسلم